என்னுடைய வலதுகால் முட்டு ஓபரேஷன் ചെയ്തதை തടുത്ത് എൻ മുട്ടുവലിയെ ഓപ്പറേഷൻ இல்லாமலேயே நீக்கிய சுதர்சன பகவானின் அனுகிரகம் இது நடந்தது இரண்டாயிரத்தி பதிமூனில் என் வலதுகால் முட்டில் இடது பக்கம் பயங்கரமான வலியில் அவதிப்பட்டேன் டாக்டரை பார்த்தபோது ஸ்கேன் செய்து பார்க்கணும் என்று சொன்னார் அவர் சொன்னது பிரகாரம் ஸ்கேன் செய்து பார்த்ததில் வலதுகால் முட்டில் இடது பக்கம் உள்ளில் சதை பிஞ்சு போயிருப்பதாகவும் அதனால் வலி ரொம்ப இருப்பதாகவும் தெரிந்தது மேலும் அதனால் உடனே ஒரு ஆர்த்தோ முட்டுவலி ஸ்பெஷலிஸ்டை பார்த்து வர கோவை ஓர்த்தோவன் ஆஸ்பத்திரியில் டாக்டர் டேவிட்ராஜ் இந்தியன் இந்தியில் நம்பர் ஒன் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவரை பார்த்து கன்சல்ட் செய்தேன் அவர் காலை நன்றாக பரிசோதித்து பார்த்து ஆப்ரேஷன் செய்தால் நல்லது இப்படியே விடக்கூடாது ஆனால் ஆப்ரேஷன் செய்தால் வலி முற்றிலும் போகவே போக வாய்ப்பில்லை பதினஞ்சு பர்சன்ட் வலி அப்பவும் உடன் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னாலும் சொன்னார் ஆனாலும் ஆப்ரேஷன் செய்ததற்கு தான் மேல் என்று கூறி ஆப்ரேஷன் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்தான் இதன் தொடர்ச்சியாக டாக்டர் ஹிருதய சம்பந்தமான எந்த அளவுக்கு ஆபரேஷன் ஆகும் ஆப்ரேஷனேட்டுக்கு தாங்கும் என்று கார்டியோ கார்டியோலிஸ்ட் ஆப் ஒப்பீனியன் தெரியவதற்காக டாக்டர் ராஜேந்திரன் என்ன என்றவரிடம் அனுப்பி வைத்தார் டாக்டர் ராஜேந்திரன் கார்டியோ டெஸ்ட் செய்து ஹிருதயத்தின் கீழ் வேல்வ்ஸு முப்பது பர்சன்ட் தான் வேலை செய்வதாகவும் அதனால் ஒரு அனஸ்தேஷியாவை அனஸ்தேஷியாவை அனஸ்தேஷியா ஸ்பெஷலிஸ்டை கன்சல்ட் செய்து அவர் அபிப்பிராயம் தெரிந்து மேற்கொண்டு ஆப்ரேஷன் செய்ய செய்யுமாறு റിപ്പോർട്ട് எழுதி கொடுத்தார் அடுத்த நாள் அதாவது ஒரு சனிக்கிழமை காலையில் ஆபரேஷன் செய்வதற்காக தயாராகி எல்லா இறுக்கங்களும் நான் ஓர்த்தோவன் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் அப்போ மணி அப்போ மணி காலை ஒன்பது இருக்கும் டாக்டர் தேவிராஜ் அன்று சென்னை போயிருப்பதாலும் அனஸ்டேஷியா டாக்டர் பார்த்து ஆபரேஷன் செய்ய செய்வதற்கு அட்மிட் செய்ய அவர் பரிசோதிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்தார்கள் சுமார் பத்து மணிக்கு அனஸ்டேஷியா டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை படித்து பார்த்து விட்டு நான் ஆபரேஷன் செய்வதற்கு தகுதியில்லை அவர் என்றும் என் ஹிருதயத்தில் ரொம்பவும் வீக்காக உள்ளதினால் நான் ரொம்ப அபாயமான ஆக இருப்பதாகவும் அவர் ஆபரேஷன் செய்ய சம்மதம் கொடுக்க மாட்டேன் என்றும் கராராக சொல்லிவிட்டார் நான் எல்லா ஏற்பாடுகளும் ஆபரேஷன் செய்து கொள்வதற்காக தயாராக வந்திருப்பதாகவும் அதில் எந்த ரிஸ்க் இருந்தாலும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றும் வலி ரொம்ப இருப்பதினால் எப்படியாவது ஆபரேஷன் செய்ய அனுமதி தரும் தரு தர வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் அவர் அதற்கு தலை சாய்க்கவில்லை அதனால் நான் மேலும் நோட்டரியிடமிருந்து அல்லது மஜிஸ்ட்ரேட்டிலிருந்து ஆப்ரேஷன் செய்தால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதற்கு நானே முழு பொறுப்பு என்று ஒரு அஃபிடவிட்டு கொண்டு கொடுக்கிறேன் என்றும் ஆபரேஷன் எந்த காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்க வேண்டாம் என்றும் மன்றாடினேன் ஆனால் அவர் என்னுடைய கேஸில் எந்த காரணத்தினாலும் ஆபரேஷன் செய்ய சம்மதிக்க முடியாது என்று கராராக சொல்லி போய்விட்டார் அதனால் நான் உடனே ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பி வந்து விட்டேன் அடுத்த திங்கட்கிழமை மீண்டும் அந்த ஆஸ்பத்திரியில் சென்று டாக்டர் தேவிராஜிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அவருடனே டாக்டர் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கு டாக்டர் சாம்பசிவம் என்கிற கார்டியோலிஸ்டை அணுகி மீண்டும் ஒரு கார்டியோ ஒப்பீனியன் ஸ்கேன் எடுத்து அதற்கு பிறகு ஆபரேஷன் செய்யலாம் என்று கூறிவிட்டாள் அதனால் டாக்டர் சம்பசிவத்திடம் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து அவர் அனஸ்தீஷியா கூட இருந்தால் ஆபரேஷன் செய்யலாம் என்று ரிப்போர்ட் கொடுத்தார் இதையெல்லாம் கேட்டு நான் மிகவும் நொந்து போயிருந்தேன் என் மகன்கள் மகன்கள் மிகவும் நொந்து போய் தற்போது ஆப்ரேஷனே செய்ய வேண்டாம் ஒரு மூணு மாதம் கழித்து வலி ரொம்ப ஜாஸ்தியானால் செய்திருக்கலாம் என்று கூறிவிட்டு ஆப்ரேஷன் ப்ரோக்ராமை மூணு மாதத்திற்கு தள்ளி செய்ய சொல்லிவிட்டார்கள் என்ன அதிசயம் பாருங்கள் இந்த மூணு மாசத்தில் என்னுடைய முட்டு வலி முழுவதுமாக போய்விட்டது எனக்கு வலியே தெரியவில்லை மேலும் மூணு மாசம் போல் முட்டுவலி முழுவதாக போயே போய்விட்டது ஆக ஆபரேஷன் ஒன்றும் செய்யாமலேயே என் முட்டுவலி முழுவதுமாக போய்விட்டது இது நடந்து ரெண்டு வருஷமாகி பிறகு இதுவரை எனக்கு அதன் பிறகு முட்டுவலி வரவே இல்லை முக்கியமாக முக்கியமாக இது இங்கே கூற இங்கே ஒன்று கூற வேண்டும் எந்த காரணம் கொண்டும் முட்டுவலிக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது என்று கண்டிப்பாகிய கூறிய ஓர்த்தோ ஓர்த்தோ ஓர்த்தோவன் ஆஸ்பத்திரியில் அனஸ்தீஷியா டாக்டர் பேர் சுதர்சனம் என்று சுதர்சனம் டாக்டர் சுதர்சனம் என் என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் நான் வருடக்கணக்கில் தினமும் பிரத்யேகமாக ஜபம் செய்து பிரத்யேகமாக ஜபம் செய்கின்ற சுதர்சன பகவான் என்ன ரூபத்தில் தக்க சமயத்தில் வந்து எனக்கு முட்டு ஆப்ரேஷன் செய் செய்வதை தடுத்து நிறுத்தி என் முட்டு உம் முட்டை ஆப்ரேஷன் செய்யாமலேயே குணப்படுத்தினார் என்று பாருங்கள் ஓம் சுதர்சனாய நமஹ ஓம் சுதர்சனாய நமஹ ஓம் சுதர்சனாய நமஹா